இல்பொருள் அவன் இருக்க மாட்டான் உள்பொருள் இருப்பான் அதனால எப்பொருக்கும் மெய்ப்பொருக்கும் தோற்றமாய் எங்க இருக்கு ஆமா மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் மெய்யே நிலை பேராய் மெய்யே நிலை பேர்னா எப்ப மெய்ப்பொருள்கள் அது இருக்கோ அப்ப அந்த பொருள் எப்படிப்பட்டது என்றும் உள்பொருள் அதுதான் வர சொல்லல சத்து சத்து சத்துன்னா என்றும் உள்பொருள் சித்து அறிவுடையது அப்ப என்றும் உள்பொருளாக இருப்பது சத்து நிறைய மிக பேரறிவுடையதாக இருப்பது சித்து இந்த அறிவும் என்றும் உள்பொருளாக இருக்கின்ற பொருள் ஆன்மாவுக்கு எப்பவும் ஆனந்தம் தருவது ஆனந்தம் சச்சிதானந்தம் என்று சத்து சித்து ஆனந்தம் மூன்று கூட்டினா சச்சிதானந்தம் அது பெயர் ஒன்னா இருந்தாலும் அது மூன்று பொருள் என்னது சத்து என்றும் உள்ளது சித்து முழு பேரறிவுடையது ஆனந்தம் இன்பமே வடிவாக உடையது அதுதான் இறைவன் இறைவன் எனவே இப்படி மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் மெய்யே நிலை பேராய் எப்பொருக்கும் தானியாய் அதான் எப்பொருட்கும் தானே போற்றியன் வாழ்முதலாகிய பொருளினரே எல்லா உயிருடைய வாழ்க்கைக்கும் மூல காரணமாக இருப்பவன் அவன்தான் சரிங்களா அதனால எப்போருக்கும் தானியாய் அந்த இடத்துல என்ன பண்ணலான்னா வாழ் முதலாய் என்று சொல்லிவிட்டா மணிவாசர் பொருளுக்கு மணிவாசரே ஒரு இருந்த மாதிரி தானியாய் யாவைக்கும் வீடாகும் பாருங்க வீடு பேர் என்பது சில சமயங்கள்ல இப்ப இது கிறிஸ்தவ சமயத்துல எல்லாம் வீடு பேர் என்பது எல்லா ஆன்மாவும் இறந்தவன்னு அப்படியே விட்டுருவாங்க ஒரு காலத்தில் என் கர்த்தா தோன்றுவார் எழுப்புவார் இன்னென்ன உயிர்களுக்கெல்லாம் வீடு பேரு என்னது நீ வீடு பேரு தகுதி இல்லை உனக்கு நரக நரகமே அப்படின்னு இது வச்சுவார் அப்படின்ட்டாங்க அப்ப அதுக்கு நரகம்னா நரகம் வேற வீடு பேருன்னு இந்த எப்பவுமே கிடையாது அவ்வளவுதான் இப்படி நம்மளுக்கு அப்படி இல்லை எந்த உயிரும் வீடு பேருடைய தகுதி வாய்ந்தது கொஞ்சம் காலத்துல முன்ன பக்குவம் பக்குவமெல்லாம் உடையதெல்லாம் அப்படி ஆகும் பக்குவம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதெல்லாம் உள்ள ஆகி பூடாய் புழுவாய் மரமாகி இப்படிலாம் வரும் அவ்வளோதான் ஒரு ஒரே மட்டும் பாஸ் பண்ணுறவனு இருக்கிறான் இப்போ கஜினி மாதிரி பதினேழு முறை படையெடுத்தவன் இருக்கிறான் அவ்வளோதான் ஆக பதினேழு முறை படையெடுத்தாலும் அவன் பாஸ் உண்டு அவனை பாஸ் ஆகிற வரைக்கும் பணம் கட்டி படிக்க வச்சிருவான் வெளியில கேட்டா சொல்லாதரான இது எத்தனாவது மட்டும்னா இது இப்பதான் முகத்தரம்னு சொல்லு வெளியில இது இருபதாவது அட்டம்ட்டா இருக்கும் வெளியில சொல்லாது அப்ப நம்ம நம்முடைய அப்படிப்பட்ட சித்தாந்தம் நம்முடைய அமைப்பு எந்த உயிரும் வீடு பேற்றிற்கு தகுதியற்றது என்றது கிடையாது வீடு பேற்றுக்கு எல்லா உயிரும் தகுதி உடையது ஆனா காலத்துல கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கு முன்ன பின்னே இருக்கு அவ்வளவுதான் அவ்வளவு தவிர பாவி பாவியே இருத்தல் இல்லை ஏன் பாவி பாவியே இருக்கணும் நம்ம நம்ம சித்தாந்தம் பாவியும் வரலாம் மேல மாபாதகம் தீர்த்தப்படலம் தொழிலாளர் பண்ணதில்லை தாயை புணர்ந்தான் அதான் மாபாதகம் அவனுக்கும் வீடு பேர் வழங்கினாரு பாவமெல்லாம் நீ அதனால நம்ம இதில் பாவி அன்பிட்டுன்னு தூக்கிறதே இல்லை எல்லாம் ஒரு காலத்தில் புண்ணியான் மக்களாக ஆகும் கொஞ்சம் முன்பின்னாக இருக்கும் அவ்வளவுதான் அதனாலதான் எப்போருக்கு யாவைக்கும் யாவைக்கும் நீங்க மனிதனம் மட்டுமல்ல புல் பூண்டு கொள்ளலாம் கூட யாவைக்கும் வீட ஏன்னா அந்த ஒரு புல் பூண்டு கூட உயிர் உயிர் தான் உயிரினம் அது ஏதோ அந்த மாதிரி செய்த தன்னுடைய தீவினியினாலே இப்படி எல்லாம் அந்த மாதிரி புல்லாக பூடாக வாயெல்லாம் தோன்றிருக்கு ஆமா ஒரே சேரும் எண்பத்தி நான்கு நூறாயிரமாம் யோனி பேதம் வரை சேர படித்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் கோவில் அருமையான பாட்டு யார் பாடினது சம்பந்தர் அநேகமா திருவிழி மிடலையா இருக்கும் எனவே அந்த அத்தனையும் ஒரு கால எல்லையில வீடு பேரலை அதுல சந்தேகம் எனவேதான் யாவைக்கும் வீடாகும் அதனால யாவர்க்கும் அல்ல யாவைக்கும் வீடாகும் வறுமையில போன்றவங்க உரையில் இருந்தாங்கன்னா யாவர்க்கும் என்னாது யாவைக்கும் என்றார் ஓரறி உயிரும் வீடு பேரடையும் முறையாதல் பற்றி எப்படி சொல்லு ஓரறிவு உயர்வுன்னு ஆரம்பிச்சிடுவார் ஏன் நீங்க அப்ப ஓரறிவு ஆகும்னா ஈரறிவும் மூறிவெல்லாம் அது இருக்கிறதே கீழே ஓரறிவு தான் யாவர்க்கும் என்ன அது யாவைக்கும் என்றார் ஓரறிவு முதலாக ஆறறிவும் வீடு பேரடைதல் உறுதியாதல் பற்றி எழுதியிருப்பார் அப்படி ஒரே எழுதணும் எழுதுனா யாவைக்கும் வீடாகும் அப்படி இருக்கின்ற பெருமான் என்னாச்சுன்னா அப்பொருளாம் நம் சிவனை இப்படி எல்லாம் இருக்கின்ற பொருள் வேற யாரும் இல்லடி நம்முடைய சிவம் நம்முடைய சிவபெருமான் நம் சிவனை பாடுதுங்கானம்மானாய் நம் சிவன் என்பது நஞ்சிவன் இருக்கும் அது இம்மன் அணுது இஞ்சனாவா இருக்கும் அது புரட்சி விதியினால நீங்க நஞ்சு இவன் பிரிச்சிடக்கூடாது சிவ சிவ <laughs> போச்சு இல்ல நம் சிவனை அதுல அந்த மாதிரி இம்மன்னா போட்டதுனால தப்பு இல்லை அது ஆனா புணர்ச்சி விதியினால நஞ்சிவனின்னு இருக்கு வேற ஒன்று நம் சிவன் என்பதுதான் பொருள் அதனால நம் சிவனை பாடுதுங்கான் அம்மானாய் அருமையான பாட்டுதான் கையார் வாழை சிலம்ப காதார் குடையார கையார் வாழை சிலம்ப கைகள் இருக்கிற வலைகள் எல்லாம் சிலம்புதல் சிலம்புதல்னா ஒளித்தல் அர்த்தம் ஒழிக்க காதார் குடையார இதே மாதிரி வந்து திருப்பள்ளி இருக்கா காதார் குடையாட பைம்பூன் கலனாட கோதை குடலாட பண்டின் குடாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் ஆடி ஏன் அப்படின்னு கேட்டா என்ன சார் அங்கேயும் மாடினார் இங்கேயும் மாடினாங்கிறாரு விளையாடும் பொழுது இதெல்லாம் ஆடும் தான் அங்க தண்ணியில விளையாடினாங்க இங்க அம்மான விளையாடுறாங்க அவ்வளவுதான் அதனால நீங்க அம்மான விளையாடும் போதும் கை கையால் விளை சிலம்பும் அங்க தண்ணிக்குள்ள கையால் குடைந்து குடைந்து உண்போது அங்கேயும் வரும் எனவே கைவளை சிந்துதல் அங்கும் இங்கும் கூடியதனுடைய காரணம் விளையாட்டுன்னு வரும்போது கைவளைகள்லாம் ஒழிக்கத்தான் செய்யும் காதல் இருக்கிறதெல்லாம் ஆடத்தான் செய்யும் அதனால ஆண்டும் கூறினார் இன்றும் கூறினார் விளையாடுகின்ற பொழுது இயல்புதான் இருக்கு அதனால எனவே கையார் வளை சிலம்ப கையில் இருக்கிற வலைகள் எல்லாம் ஒலிக்க காதார் குடையாட அந்த காதில் இருக்கிற குடைகள் எல்லாம் அப்படி ஆடுதான் மையார் குடல் புரள கூந்தலானது அப்படியே அசியமா இல்ல குடல் புரள தேன் பாய வண்டொழிப்ப தேன் பாய வண்டொழிப்ப தேனிலேயே அப்படியே அமைந்திருக்கிற வண்டுகள் இருக்குதே எங்கே தேன் இருக்கிறதில் தானா வந்துடும் கூப்பிட வேண்டியதில்லை அப்படிப்பட்ட அதிலேயே விரும்பி இருக்கும்படியான வண்டுகள் எல்லாம் இங்கேயும் ஒழிக்க உடல் வண்டா தேன் பாய வண்டு ஒழிப்ப எப்படி இருப்பா எங்க பெருமான் செய்யானை அருமை செய்யான சிவப்பா இருப்பான் செக்கச்சுவேன்னு இருப்பான் செய்யானை வெந்நீர் அணிந்தானை அருமையா தென்னை உடம்புல தென்னை அணிஞ்சிருப்பான் வெந்நீர் அணிந்தானை சேர்ந்து அறியா கையானி அருமை அருமை இந்த மாதிரி சொன்னது வேற எங்கேயுமே இல்லை அவனுடைய கை இப்படி சேர்ந்து பழக்கமே இல்லைன்னு ஏன் ஏன் பரம்பொருள் எல்லா பொருளுக்கும் மூல மூல காரணமா இருந்தவன் மூலகாரமா இருக்கிறவன் அப்படி எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வமா இருப்பதனால அவன் கை இப்படி வந்ததே இல்லை தேர்ந்து அறியா கையாணி நாம தேர்ந்து அறியாத விழாம வைக்கணும் ஏன் ஏன் ஏன் சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க இருந்தாலும் வர்றது கரங்குவிவார் உள்வகிடும் கோண்கடல்கள் வெல்க திறங்குவிவார் ஓங்குவிக்கும் தீரோன் கடல் வெல்க நம்ம நம்ம கை அடிக்கடி குவியணும் தேர்ந்து அறிகின்ற கை அவன் தேர்ந்து அறியா கை சேர்ந்து அறியா கையானே இப்படி ஒரு அருமையான சொல் பார்த்தீங்களா அப்ப தான் தலைவனே தவிர தனக்கு ஒரு தலைவன் இல்லாத தனக்கு ஒரு தலைவன் இல்லாத அவன் கை கும்பிடவே வேண்டியது முராஜ் தேசாய நம்ம எல்லாம் வச்சு கும்பிடுறோம் ஆனா அவர் திரும்பி கும்பிடுறார் ஏன்னா மனுஷன் மனுஷன் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற போஸ்ட் நாளைக்கு போயிட்டுதுன்னா போச்சு <laughs> அப்புறம் என்ன சார் வாஜ்பாய் வந்திருக்காரு கொஞ்சம் இருக்க சொல்லு அப்புறம் பார்க்கலான்ற வேண்டியது ஏ இப்ப என்ன ஏ பிரதமர் இருப்பாமோ அப்ப ஒரு கால் இல்லாத போது என்ன பண்ணுவோம்னு கேட்டா நானும் நல்ல மனுஷன் <laughs> நல்லா செய்யணும்னு நினைக்கிறான் மனுஷன் விட்டாதானே இவனுக்கு எல்லாம் இன்னும் பிரதமராகவே வரட்டும் வந்து செயற்பாட்டுக்கும் நாளாக்கணும் ஆண்டவன் இல்ல விட்டா அவர் கையில் அப்படியே செஞ்சிருவார் நல்லா செய்யணும்னு நினைக்கிறார் அப்படி சேர்ந்தறியா கையானை அவனுடைய திருக்கரங்கள் சேர்ந்து அறிய வேண்டிய வேலையே இல்லை நம்ம நம்ம திருக்கரங்கள் பிரிந்து அறிய வேண்டிய வேலையே இல்லை ஏன் பிரியாம இருப்பதுதான் நமக்கு நல்லது அவனுக்கு சேராம இருப்பது அவனுடைய தலைமை பெருமை சேர்ந்து அறியா கையாணி என்னவா அப்புறம் ஆமா உம் அடுத்தது எங்கும் தெரிந்தானி எல்லா இடங்களிலும் இருக்கலாம் யாண்டும் நீக்கமர இருக்கலாம் எங்கும் தெரிந்தானி அன்பர்க்கு மெய்யானி நல்ல அன்பர்களுக்கெல்லாம் அவருடைய உள்ளத்திலேயே இருப்பான் அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை எங்கியவர்களுக்கெல்லாம் அன்பர் அல்லாதவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் தொலைதூரமா நிற்பான் நல்ல ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியான் அவ்வளவுதான் அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை அவன் எங்க இருக்கிறான் ஐயாறு அமர்ந்தானை பாடுதுங்கான் அம்மானாய் திடீர்னு திருவையாறு அதனால அதனாலதான் சொல்லுவேன் இப்ப இதான் பாத்தீங்களா இப்ப அண்ணாமலையானை பாடுதுங்க ஆனம்மான்னு சொன்ன உடனே நம்ம என்ன திருவண்ணாமலை பாடுக்கால சொல்றோம் இப்ப ஐயாறு மருந்தானிங்கிறத திருவையாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க எங்க ஊர்ல தான் என் பாடுனதுன்னு சொல்லலாம்னு சொல்லுவாங்க ஐயார் அமர்ந்தானை பாடுதுங்கானம்மானாய் திருவையாறு பாருங்க ஏன்னா திருவையாற்றுல நாவுக்கரசரை பொறுத்த வரைக்கும் கைலாய காட்சியை கண்ட இடம் அந்த இடம் கைய சேர்ந்தறியா ஐயார் அமர்ந்தானை பாடுதுங்கானம்மானவற்றை நீங்க சொன்ன அப்புறம் கல்வெட்டில் நீங்க இந்த மாதிரி இப்ப இருக்கும் போதேயா வந்து நீங்க ஆனா துருதி ப்ராப்பர் சேனல்லாம் போகணும் திடீர்னு இப்ப ஒண்ணு செய்ய முடியாது படிமானையாய் கீடமாய் மானுடராய் தேவராய் ஏனை பிறவாய் பிறந்திறந்து எய்த்தேனே முன்ன வந்து எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் என்று சொன்னார் எங்கே சிவபுராணத்துல இங்கே இது ஒரு ஒரு அணுகுமுறை என்னன்னா இருக்கிறதுலயே பெரிய மிருகம் இது நான் நம்மோட வாழ்ற மிருகம் காண்டா மிருகம் ரொம்ப பெருசுங்கிறாங்க ஆனா நம்மோட இருந்து பழகிற மிருகத்துல எது பெருசு யானை தான் எனவே ஆனையாய் நம்மோட இருக்கிற இதுலயே ரொம்ப சின்னது என்ன கீடமாய் புழு புழு புழுவாய் புண்ணியா உன்னடியன் மனத்தை வழுவாதிருக்க தர வேண்டும் ரொம்ப சின்ன ஏன்னா கால்கள் பட்டா கூட அப்படியே இறந்து போட்டோம்தான் அது ஒன்றும் மிதிச்சிக்க வேண்டியல நம்ம ஏன்னா காலுடைய ஏதேனும் பட்டா போயிடும் அவ்வளவு மென்மையானது நீ எறும்பு எலும்புலாம் இல்லை அதனால பட்டப்படும் பாவம் எனவே ஆனையாயும் பிறந்திருக்கிறேன் கீடமாய் குழுவாயும் பிறந்திருக்கிறேன் மான் உடராய் தேவராய் இது ரெண்டும் அல்லவா ஒன்று மண் உலகம் இன்னொன்று வெண்ணுலகம் இப்படி ஏனை பிறவாய் இனி நான் ஒரு பிறவி பிறக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எல்லா பிறப்பும் பிறந்தளித்து இப்படி எல்லாம் இருக்கின்ற பிறந்திறந்து தேனி நான் ரொம்ப அதனால் இறைப்புற்றிருக்கிற என்னை ஊனையும் நின்றுக்கி இல்ல ஊனையும் நின்றுக்கி அப்படின்னாரு ஊன்னா உடம்பு உடம்பையும் உருக்கனாயினாரு அப்ப உடம்பினையும் போது வேற என்னது அருமை அருமை உள்ளத்தையும் உருக்கினாய் இந்த உடம்பையும் உருக்கினாய் அதனால எனவே இந்த உடம் ஊனையும் உருக்கி எனவே உள்ளத்தையும் உருக்கி இந்த உடம்பையும் உருக்கினாய் ரெண்டு இப்படி இரண்டையும் உருக்கியவன் அவன் என் வினையை ஓட்டுகந்து அதனால எனக்கு என்ன கிடைத்தது இந்த ஆன்மா செய்த வினையெல்லாம் முழுமையாக ஓட்டுகந்து அப்படின்னு ஓடுபடியா ஆயிடுச்சு பிடிச்சா ஓட்டம் என்னடா இங்க வேலை போங்கடா அப்படின்னு அப்படி பாடினது ஒரே ஒருவர் அப்பர் சுவாமி தான் இங்க எண்பத்தோரு வயசுல பாடினார் எங்கே ஊர்ல புண்ணியங்காள் பாவங்காள் நீங்கள் அதை பாட்டை படிச்சுன்னா வேறு யாருமே இப்படி பாடல நான் அதான் சொல்கிறது எண்பத்தொன்னை திருப்பி போட்டுங்க அப்படிங்கிறது ஆமாம் ஆமாம் உண்மையாக பாடினது திருப்பூரில் எண்பத்தோரு வயசில் பாடினாரு இந்த பதியம் பாடும்போது அப்படியே திருப்பி போட்டுக்கணும் சும்மா பதினெட்டு இருக்கிற இருக்கிறவங்க என்ன இங்கே பார்க்குறீங்க இந்த பக்கம்லாம் வேற ஆள் கிடைக்கல என்ன நினச்சிக்கிட்டீங்களா என்னதான் ஆள்னு பார்த்தீங்களா நாம் திருவாரூர் பெம்மானுக்கு ஆளானியின் நான் யாரு தெரியுமில்ல அவன் உம் புடிங்க ஓட்டான் பதினெட்டு உண்மையிலேயே நீங்க அந்த பதிகத்தை படிச்சு பாருங்க ஏப்பா பதினெட்டு தான் கட்டிலங்காலை அப்படி பாருங்க காமச்சற்ற குரோதங்கால் இந்த குற்றங்கள்லாம் இங்க வாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னத்தான் ஆளா பாத்தீங்களா எல்லாம் வேற ஆள் கிடைக்கல பிடிச்ச இப்ப ஓட்டம் பார்க்கணும் ஆங்கில ஆட்சியில் அவர் இல்லை இருந்திருந்தாருன்னா ஒன் டூ த்ரீ அப்படின்னா எல்லாம் போயிடணும் நீங்க பாட்டை படிச்சு பாருங்க நானே சொல்றேன் டைஃபாய்டு ஜுரம் அடிச்சவங்க கூட அந்த பதிவத்தை படிச்சோம்னா அப்படின்ட்டுருவான் என்னடா அஞ்சு நாளா சாப்பிடலன்னு அப்படின்னாரு ஆமாங்க இந்த பதியத்தை படிச்சனுங்க அப்படி இருக்குது இது மாதிரி வேற யாரும் பாருங்க புண்ணியங்கால் பாவங்கால் கூப்பிடுறாரு இருவினைகளே இருவினிங்கிறது உயிரை பிடிச்சி அழைக்கும்னு சொல்றாங்க அது தனியா கூப்பிடுறாரு ஏன் என்ன இந்த பக்கம் இங்க வேலை வேலை என்னன்னு கேக்குறேன் எப்ப உங்களை போக சொன்னேன் என்ன வேலை ஓடுகிறது இப்படிலாம் புண்ணியங்கள் பாவங்கள் காம குரோத சற்றங்கள் விருப்பு வெறுப்புக்காள் மனிதனுக்குரிய என்னென்ன உயிர்க்குணம் குற்றங்கள் உண்டு அத்தனையும் எடுத்து பார்த்து ஓடு இது அப்படியே வாங்கினார் சேக்கரார் பெருமாள் முடிவுரை வழங்குறார் பாப்பாப்பா திருமுறையை படிங்கன்னா சேக்கரார் போல் படிக்க அவ்வளவுதான் போதும் சுருக்கமா சொன்னான் அது வாங்கிட்டார் அந்த பதியம் முழுதும் ஆனா இருந்து பாடினது திருப்புகலூர் ஆனா அதுல சொல்றது திருவாரூர் பெருமானுக்கு ஆளானின்னு பாடுறார் அதனால் என்ன சொன்னது ரொம்ப அருமையா அதாவது சுருக்கி வச்சுக்கிட்டு உம்மாலிங்கு என்ன குறை உடையேன் யான் திருவாரூர் பெம்மானுக்கு ஆளானியன் அலையேன் மின் முடிவுரை முடிவுரை இது பத்து பாட்டையும் வாங்கி அப்படியே உள்ள வச்சுக்கிட்டு சொன்னது உம்மாலிங்க என்ன குறை உடையேன் யான் ஏப்பா உன்ன உங்களால எனக்கு என்ன பயன் இருக்கு என்னாலதான் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது ஒண்ணும் இல்லை நான் திருவாரூர் பெம்மானுக்கு ஆளானேன் நான் யார் தெரியுமில்ல வாஜ்பாய் எனக்கு பையன் ஆமா யாராவது ஒரு காவல்துறை வந்து நில்லி யானு யாரப்பாடி நான் யார் தெரியுமில்ல வாஜ்பாய் மட்டும் பக்கத்து இருக்காரு தெரியுதுல்ல மூணு வழியில சொந்தம் வணக்கையா வணக்கையா மன்னிச்சுங்கய்யா என்று போடுவான் அது மாதிரி திருவாரூர் அப்ப புத்தி விட்டு போக மாட்டேங்குது புலிகள் உணர்வுகள் அல்ல திருவாரூர் பெம்மானுக்கு ஆளானேன் அலையன் உம்மாலிங்கு என்ன கூட உடையேன் உங்களால உங்களால் எனக்கு என்னப்பா பயன் என்னால உனக்கு என்னப்பா பயன் திருவாரூர் பெம்மானுக்கு ஆளானின் அலையேன் என்று கூறினார் அந்த பையத்தை வாங்கி அப்படி பிழிஞ்சு அப்படியே கொடுத்துட்டார் ஜூசா என்ன என்னமோ மனுஷன் அழா பாடியிருக்காரு நீங்களா அதான் இப்படி கூட ஆராயணும் என்னைக்கு தான் இதெல்லாம் ஆராய போறணும் சொல்லியே சாகுவோம் மூவர் தமிழை முகந்து நிற்கும் பாங்குன்னு யார சேர்க்கிறார் இது இது முதல்ல ஏசார் இது விளங்காதேம்மா விளையும் கிடா நீ தமிழம் தானே இல்லைன்னா இந்த நாட்டோட வெளியே போ கூப்பிட மூவர் தமிழை அது யார் மூவர்னா மூவர்னாலே என்ன ஞான சம்பந்தர் அப்பர் அர்த்தம் அவர் மூவர் தமிழ் தமிழ்ங்கிறது இங்க என்னது வசன கவிதை எழுதல அவர்லாம் ஆமா திருமுறைகள் அந்த மூவர் தமிழை முகந்து நிற்கும் பாங்கு யாரு சேர்க்கல அப்படி எழுதுன ஒரு ஆய்வு இப்படி ஆனைய ஊனையும் நின்றுருக்கி என் வினையை ஓட்டுகந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்து தேன் பால் கரும்பு தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் அங்கெல்லாம் சொன்னார் அதனால இங்க தேன் பால் கண்ணல் கருமை சேர்க்க ஒத்து இனிய பானவன் வானவன் ஒத்தினிய கோணவன் கோன்னா பொதுவா தலைவன் அர்த்தம் இந்த தேனையும் பாலையும் கண்ணலையும் போல் ஒத்து இருக்கிற கோன் என்று சொன்னால் கோன் என்பது பொதுவாக அரசு என்ற பொருளை குறிக்கும் ஏனும் அடிகளை பொறுத்த மட்டில் குருநாதனாக கொள்க கோகழியா அண்ட குரு மனிதன் தாழ்வார் அதனால குருமணியாக ஆட்கொண்டார் அதனால இங்க கோன் என்று பொதுவையால் கூறினாரேனும் என்று குருமணியாக கொள்க நானியோதவம் செய்தேன் இவாய நமயன பெற்றேன் சிவா எனமேன்னு சொன்னது யாரு எங்க குருநாதன் அல்ல இதெல்லாம் எனவே கோணவனாய் இங்கே குருநாதனாகன்னு ஒரு செய்யணும் அரசனாகன்னு சொல்லாமே அந்த கோணவன் போல் அங்க கூட பாருங்க கோணவன் போல் வந்து அது என்னது எனக்கு நேரா திருப்பெருந்தரில் பார்க்கும்போது என்னை போல ஒரு மனிதரா குருநாதனா தோணுச்சு அவையா சிவனனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அது யாரு அப்பர் சுவாமி <laughs> சிவனனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் ஆனா என்னளவில் ஒரு குருநாதன் போல வந்த என் போல வந்த மானுடனாக ஆனா அவர் பெரியவர் அல்லவா அதான் கோணவன் என்னாது கோணவன் போல் என்றார் அவர்தம் அளவில் ஆற்றலும் கருதி அளவில் ஆற்றல் எல்லா உயிருக்கும் தலைவன் அல்ல இவருக்கு குருநாதன் அவன் அவ்வளவுதான் குருநாதன் குருநாதன் மட்டும் அல்லவன் இப்படி எல்லாம் கோணவனாய் வந்து கோணவன் போல் வந்து என்னை தன் தொழும்பில் கொண்டார் எப்படி சாமி சிந்தனின் தனக்காக்கி மனத்தை கொடுத்துட்டேன் கண்ணினின் திருப்பாத போது காக்கி உடம்ப கொடுத்துட்டேன் வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி உன்னையே நான் பாடிட்டு இருக்கிறேன் எனவே மனம் மொழி மெய் இந்த மூன்றையும் அவங்ககிட்டயே கொடுத்துட்டேன் அவன்கிட்ட கொடுத்துட்டேன் ஆதலால் கோணவன் போல் வந்து என்னை வந்தவன் வந்தவனுக்கு என்ன செய்தேன் தந்தொழும்பில் கொண்டருளும் என்னுடைய மனம் என்னுடைய மொழி என்னுடைய உடல் எல்லாவற்றையும் தனக்கு அடிமையாக கொண்டிருந்தான் அவன் வானவன் பூங்கடலே பாடுதுங்கானமானாய் தந்திரனை தேய்த்தருளி இது தக்கனையாகும் தக்கன் தன் வேள்வியினில் இந்திரனை தோல் நெறித்திட்டு சிவ சிவ தோலை நெரிச்சு விடுவேங்கிறான் பாருங்க நெரிச்சு விட்டுறான் தோல் நெறித்திற்று எச்சன் தலையறிந்து யாரு தக்கனுடைய தலையை என்ன பண்ணிடுறாரு அதை கிளிப்பிட்டாரு நான் அடிக்கடி சொல்லுவனே அப்ப இந்த நஷ்ட ஈடு அன்னைக்கே கொடுத்துருக்காங்க இந்த பயிராக கொடுக்கல ஆமா அவர் உண்மையான நம்முடைய மனிதன் தலையை பறிச்சுட்டாரு பறிச்சுட்டு வெறும் முண்டமா விட்டு இல்லையே ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக உட்டியவா பாணி உந்தி பர ஆமா இந்த தலையை விட்டுட்டாரு ஆட்டு தலையை வச்சுட்டாரு மே அப்படின்னு கத்துது ஏன்னாரு இந்த உடம்பு கொடுத்த இந்த வாய் என்ன பண்ணிருக்கணும் ஓகழியோ அண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க என்று சொல்லியிருந்தா இது நான் இந்த இந்த மனித வாயா இருக்கேன் இதுதான் அவன் யார் இங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால அந்த வாய் என்ன பண்ணிச்சுன்னாரு அமைச்சிட்டு அப்படியே வந்து இந்த பிறகு ரெண்டு இந்த கொம்பு இப்படி ஒன்று இருக்கு அப்புறம் காது இப்படி தொங்குது அதான் இங்கேயே பார்த்துட்டு பார்த்துட்டு ஆனால் கையெல்லாம் இருக்கு உண்மையாகவே ஒரு ஆடாக்கி இருந்தா கூட நல்லது ரெண்டு ரெண்டும் கட்டான ஆக்கினதுல தான் போர்வை இருந்தா பண்ணுவா வந்து இது என்னடா உடம்பு இப்படி இருக்குன்னு டக்கன் அவன் பெரிய நினைமோ ஆட்டம் போட்டான் அந்த ஆட்டம் தான் இங்கே போ ஆடா போனோம் <laughs> அவன் தானே இவன் அதனால அதனால முழுமையாடாக்கிறதா கூட பரவாயில்ல ஒரு தலையை மட்டும் எடுத்துட்டு அதுல கோத்து வச்சா எப்படி இருக்கும் வந்தவன் போறவன் எல்லாம் பார்ப்பான் அப்படி ஆற்றின் தலையை விதிக்கு தலையாக்கி குட்டிய வாபாடி உந்தி பெற கொங்கை கூலுங்க நின்று உந்தி ஏன்னா அவளுக்கு அந்த மாதிரி மகிழ்ச்சி ரொம்ப அதிகம் அதனால ரொம்ப மகிழ்ச்சியில தான் அப்படி இருக்கும் கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க அங்கைய பூம்புணல் பாந்து அரியலோர் என்பவி இது இப்படி எல்லாம் எந்த விதையும் அருமையா சொன்னா அவங்க எல்லாம் அருமையா சொல்லுவாங்க அப்படியாக இங்கே என்ன சொன்னோம் எச்சந்தன் தலையறிந்து அறமே செல்லும் அலர் கதிரோன் பல் தகர்த்து யாரு சூரியன் மேல போயிட்டே இருக்கானு கொடுத்தாரு ஒண்ணு முப்பத்தி ரெண்டு கீழே விழுந்துட்டு அப்ப சரி இப்ப இல்லையா இல்லையா சார் எல்லாம் கட்டின பண்ணலாம்ப்பா அதனால இப்படியா இருந்துச்சு பாவம் அவருடைய பல் எரித்து இதெல்லாம் வேடிக்கையாகவும் இருக்கு வினயமாகவும் பேசியிருக்காங்க இங்க அறமே செல்லும் அலர்கதிரோன் பல் தகர்த்து சிந்தித்து திசை திசையே தேவர்கள் ஓட்டுகின்ற சிந்தி திசை திசையே தேவையில்ல சிந்தின்னா பொதுவாக வந்து நீங்க என்னன்னா ஒரு பொருள் வச்சிருந்தீங்கன்னா கீழே சிந்தினீங்க அப்படிங்க இங்க தக்க ஞாபகத்துல எல்லாம் கூடி இருந்தது இந்த மாதிரி வந்து செஞ்சவொடனே சிந்தி போச்சுன்னு அர்த்தம் இந்த பக்கம் நாலு போச்சு அப்படி நாலு போச்சு அங்க போச்சு அதான் சிந்துதல் நீங்க தானியம்னா சிந்துறதுன்னா முடத்துல இருந்து ஒரு இடத்துல கொட்டும் இது மனித இல்லை இருக்க தேவர்கள் அடாராடாவன் அவன் பல்லு போச்சுன்னா இவன் தலை போச்சுன்னு சொன்ன உடனே நமக்கு தப்பிச்சா போதும்னு அந்த கூட்டமா இருந்த அந்த தேவர்கள் கூட்டம் சிந்தி போச்சுன்னா சிந்தி போச்சுன்னா செதறி போச்சு இங்க ஓட அது அங்க ஓட அது அங்க ஓட பாவம் இல்ல சிந்தி இல்ல எப்படியெல்லாம் சொன்னாருங்க அருமை சிந்தி எங்க திசையே தேவர்களை ஓட்டுகின்ற இந்த பகுதியில தான் போனான்னு தெரியல ஒவ்வொருத்தனும் அப்படி போயிட்டான் என்ன தலைவருக்கே இந்த திகதின்னா தனக்கு எப்படி வரும் போடான்னு கூட்டான் இதெல்லாம் காட்டலாம் ரொம்ப அருமையா இதுல இதுல ஆமா அந்த நான் கூட அந்த சாமிகிட்ட சொன்னேன் சாமி சில இந்த திருமுறை காட்சிகள்னு போட்டு ஏதேனும் சில காட்சிகளை தேவாரத்தையும் பாடுறது பாடி அதே மாதிரி அந்த திருமுறை பாடுகின்ற பொழுது அந்த அபிநயத்தோடு காட்டுறது அப்படிலாம் சிலது திருப்பெருந்துறையில செய்யுங்க அவருனால திருவாசம் ரொம்ப ஈடுபாடு அது ஏன் அவர் அந்த சாமிக்கு ஒரு அப்படி ஈடுபாடு இருக்குது நல்ல வேலை திருப்பெருந்துறையிலும் இருக்கிறத அதனால வந்து நிமலானந்த சாமின்னு தெரியும் நல்ல பிரம்மச்சரியம் நல்லா எஜுகேட்டட் நல்லா கல்வி பிஏ கிராஜுவேட் அவர் எந்த ஆனால் துறவியாக வந்து ரொம்ப அருமையாக இருக்கார் அப்படிலாம் இருக்கணும் வரணும் வந்து நமக்கு எவரேனும் தாமாக நல்ல சிந்தனையோடு இருக்கிற துறவிகள் நம்ம வணக்கத்துக்குரியவங்க திருவள்ளுவர் மூன்றாவது யாரத்துல யார் பத்தி பேசினார் நீத்தார் பெருமை என்றா அவரை போய் நீங்க என்ன பண்றீங்களே மூணாவது யாரத்திலே நீத்தார் பெருமை பேசினார உன்னைய நீ குடும்பசனை பத்தி பேசல அப்புறம் தான் குடும்பஸ்தனே வர்றான் முதல்ல கடவுள் வாழ்த்து அடுத்தது வான் சிறப்பு அடுத்தது நீத்தார் பெருமை அடுத்தது அரண்மனை ஒருத்தல் அப்புறம்தான் அரணப்பட்டதே இல்வாழ்க்கை வாழ்க்கை அங்கேயும் ஒரு குட்டு குட்டினாரு அரணப்பட்டதே இல்வாழ்க்கையாண்டா ஆகவே அவன் மணி ஓடுனேன் ஏல குரல் முடியல இங்க வாடா கேட்டும் ஓடுற அரண் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை மூணு தான் மூணு சீர் முடிஞ்சிருக்குது இந்த நாலு சீர் இருக்கு ஓடுறிய அப்படின்னாரு இல்ல சார் உடனே பொண்ணு பார்க்கலான்னு போனேன் மக்கு பயில பொண்ணு பார்க்கலாம் நானே பார்த்து வைக்கிறேன் உட்காரு அப்படின்னாரு அகுதும் பிறன் படிப்பதில்லாயின் நன்று போனார் எத்தனையோ நாயும் தான் இருக்குது அதில் நீ மாசு மறு ஒரு பய சொல்லக்கூடாது அவங்க குடும்பத்தை பற்றி அப்படி இருக்கிறதாண்டா குடும்பம் ஊர் சிரிக்கப்படாது தெரியுதா அதான் கேட்டேன் சாமி நான் உடனே கல்யாணம் பண்ணானே அதை பண்ணு அகுதும் பிறன்படிப்பதில்லாயின் நன்று ஒரு பயம் மனசுலயோ அதுலயோ சொல்லக்கூடாது அந்த குடும்பமா தங்க அப்படிங்கணும் அந்த குடும்பமா அப்படிங்க அதுதான்டா இல்லறம் போனார் அப்புறம் தான் பார்த்தான் ஏது அப்படின்னா திரு திருன்னு ஒன்றும் கல்யாணம் பண்ணி விடக்கூடாது ரொம்ப யோசிக்கணும்னு பொண்ணு பார்த்து வைக்கிறாரு தற்காத்து தற்கொண்டான் பேணி தய் சார்ந்த சொற்காத்து சோர்விதால் பெண் இதை விடவா சொல்லுவான் ஒருத்தன் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னான்